செஞ்சேவன் போ சிறுத்து பவாடம் ஆரவாரம் செய்யும் பேரில் கண் பரந்தாதிமாயந்தரம் சாலிசேர் சங்கீதம் வாவிசூழ் பங்கயம் சாரரா செந்திலம் பர ஜீவன் கோதண்டமும் சூடு தோறும் தரும் திறமாகும் தூயத்தால் தந்தையும் தாரால் செய்யும் சோதை மேல் கொண்டு முன் பரவீரும்